ராமகிருஷ்ண பத்தியார் ஆமையா அடே மார்பார பொழிகண்ணீர் மழை வாரும் திருவடியும் மதுர வாய்க்கில் சேர்வாகும் தீந்தமிழின் மாலைகளும் அது வேற அது இப்ப விஞ்ஞானம் எடுக்க முடியாது நீங்க வாய் ஒண்ணு அப்படி அசைறத காட்டலாம் அதுல இருந்து பாடல் வருவதை காட்ட முடியுமோ பாடல் வருவதை காட்ட முடியுமோ முடியாது ஆனா இங்க சேக்கலார் படத்துல என்னது பாரு வாயிலிருந்து என்ன வருது பாத்தியா திருப்பதிங்கள் வருது அப்புறம் அடுத்து செம்பொன் தாளே சார்வான திருமணமும் அவருடைய மனம் எப்படி இருக்குனாரு பெருமானுடைய திருவடியே அணைஞ்சிருக்கு எங்கேயாவது மனத்தை போட்டோ எடுக்க முடியுமா உடம்பு எடுத்துறது மனதை நல்ல வேலை வரல எடுத்ததுன்னு வச்சுங்க ரொம்ப கூத்தாகும் ஆமா என்ன இப்ப நீங்க தப்பு செய்யறீங்கிறான் செய்யலைங்கிறான் ஏடா நிறுத்துறா ஏட்டு என்ன ஆகுறது உச்ச நீதிமன்றம் வக்கீலே தேவையில்லை இதை எடுத்துட்டு தயா டன் டன்னா இருக்குது வட உள்ளதல்ல அவனு அப்படின்ட்டு என்னமோ சேக்கலாவுடைய நிலப்படம் வரமாட்டேங்குது வந்ததுன்னா தேவலாம் வந்ததுன்னா நிலப்ப கருவி வரணும் வந்து எடுத்துடணும் அவர் பாருங்க செம்பொன் தாளே சார்வான திருமணமும் அந்த மனம் என்னன்னு கேட்டா பெருமானுடைய அந்த திருவடியிலேயே தோய்ந்திருக்கிற மனம் அந்த மாதிரி நிலப்படத்தார் அது மாதிரி ஒரு மூன்று இடங்கள் எடுத்திருக்காரு ஆடாடாடாடா சேக்கிடார் தந்த நிலப்படங்கள் ஐய ஆக என் கண்கள் தாரையாரதாக ஐயனே ஐயனின்னதல்லதில்லை பற்ற மற்றோர் பற்று வஞ்சனின் உன்னை தவிர எனக்கு பற்று எதுவுமே இல்லை சுவாமி மற்றோர் பற்று பொய் கலந்ததில்லதில்லை பொய்மை ஏனு நிம்பிரான் இந்த நான் சொல்லல சொல்ற சொல்ல பொய்மையே இல்லை சுவாமி ஒண்ணுமே பற்று மட்டும் உன் மீது தவிர வேற யாரிடத்திலும் இல்லை என்பது சத்தியம் சத்தியம் சத்தியம் ஏன் இன்னொரு பாட்டு உற்றாரையான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் கற்றாரை ஆண் வேண்டேன் கற்பனவும் இனியமையும் என்று பெண்ணும் சொல்லுவார் அதனால இது ஒண்ணு மட்டும் பொய்மையே இல்லை பொய்மையே நன் எம்பிரான் மை கலந்த கன்னி பங்க அருமையாக அம்மையப்பராக விளங்குகின்ற பெருமானி வந்து நின் மை கலந்த அன்பர் அன்பு எனக்குமாக வேண்டுமே எனக்கு அன்பு வேணும் ஆனா அந்த அன்பு எப்படின்னு கேட்டா உள்ளத்தோடு தழுவியதா இருக்கணும் வெறும் புறத்தன்பாக வெறும் பேச்சன்பா இருக்கும் அதனால அந்த அன்புனா உண்மையான அன்பா இருக்கும் அந்த அன்பு எனக்கு வேண்டும் என்று இங்கே மீண்டும் வேண்டுகிறார் வேண்டும் நின்காடற்க அன்பு பொய்மை தீர்ந்து மெய்மையே உன்னுடைய திருவடியில இந்த பொய்மையான வாழ்வோ பொய்மையான பேச்சோ அதுக்கு இடமே இருக்கக்கூடாது ஆண்டு கொண்டு நான் ஐயனேனை ஆவ எந்த அருளினியும் அதனால இப்படியே நீ கேட்ட மாதிரி இந்த ஆன்மா என்னைக்கு இருக்க வேண்டும் என்று எனக்கு ஆசீர்வதிக்கணும்ப்பா வேற எனக்கு வேண்டும் பூண்டு கொண்டடியனேனும் போற்றி போற்றி என்று என்னும் மாண்டு மாண்டு வந்து வந்து மன்னன் வணங்கவே அப்படி நீ எனக்கு வழங்கவும் வேணும் நானும் உன்னை போற்றி கொண்டே இருக்க வேணும் ஒரு கால் இந்த உடம்பு நீங்கினாலும் கூட மீண்டும் இந்த அமைப்பு வந்து உன்னை வணங்கணும் ஆனா உன்னை வணங்குவது என்ற ஒரு வருமானால் நிச்சயம் அந்த பிறவி வேணும் மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே ஒரு பொருள் மனித பிறவியும் வேண்டுவதே இந்த அது ரெண்டுக்கும் பொருள்னு ஆமா குனித்த புருவமும் கொவை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம்போல் மேனியில் பால்வன்னீரும் இனித்தமுடை எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் எதை காணணுமோ அந்த ஆன்மா நீ கண்டுட்டுது இன்னுமே எதுக்கு இந்த மனித பிரிவு வேண்டுவதே வேண்டாம் சாமி போயிடலாங்க இன்னொரு பொருள் இப்படி உன்னையே கண்டு கொண்டிருந்தால் குனித்த புருவமும் உவை செவ்வாயில் குவிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்தமுடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் என்ன செய்யும் எதுக்கு சாமி மேலுலகம் மோட்சலோகம் வேணா சாமி மனித்த பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தை அப்படின்னு சொல்லலாம் எதை காணணுமோ அதை கண்டு கொண்டிருந்தா ஏன் இந்த பிறகு வேணாங்கிறீங்க இப்படியே இருந்துட்டு போ இப்படி காணப்பெற்றால் இது இந்த பிறவியே போதும் இதுக்கு ஏற்ற ஒரு மேற்கோள் பெரிய புராணத்தில் இருக்குது எல்லாம் அடுத்த மாசம் வேணாங்கிறீங்க <laughs> இப்பொழுதே வேணுங்கிறீங்க கூடும் அன்பீனில் கும்பிடலே என்று வீடும் வேண்டா வீரலில் விளங்கினார் பெருமானி உன்னை ஒவ்வொரு நாளும் வந்து கைகூப்பி வணங்கும்படியான இதை ஒன்ன தவிர எனக்கு வீடு பேர் கூட வேணாம் சாமி என்னது அதான் மனித பிறவியும் வேண்டுவதே எனக்கு இதுவே போதும் சாமி உண்டு கொண்டடியனேனும் போற்றி போற்றி என்று வென்றும் ஆண் மாண்டு மாண்டு வந்து வந்து மன்னனின் வணங்கவே வணங்கும் நின்னை மண்ணும் விண்ணும் வேதம் நான்கின் ஓலமிட்டு உணங்கும் நின்னை எய்தலுற்று மற்றொருண்மையின்மையின் உணங்கும் நின்னை மண்ணும் விண்ணும் இல்ல வணங்க வேண்டிய உன்னை இந்த உலகமும் வணங்குது அந்த உலகமும் வணங்குது ஆனால் அப்படி வணங்குகின்ற அந்த உன்னை எனக்கு வேற என்ன வேணும் வேற ஒன்றும் இல்லை அப்படி வணங்குகின்றது வேதம் நான்கும் ஓலமிட்டு உணங்கும் நின்னை ஆனா இந்த உலகம் அதெல்லாம் வணங்குது இந்த வேதங்கள் பாவம் தடுமாறிட்டு வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனி அது எங்க இறைவன் எங்க இறைவன் பார்த்து தேடிட்டு அது தேடிட்டு அதுவே சுத்திட்டு இருக்குதான் அப்படியெல்லாம் இருக்கின்ற உன்னை எப்படி இருக்கணும் ஆவ என்று ஆமா மற்றொருண்மையின்மையின் வணங்கி ஆம்பிடங்கள் என்ன வந்து நின்றருவதற்கு இனங்கு கொங்கை மங்கை பங்கை என்கோலோ நினைப்பதையும் அப்படிப்பட்ட உன்னை நாங்க வணங்க வேண்டும் நினைக்கிறோம் இதை விட நாங்க என்ன நினைக்க முடியும் எனக்கு எதுவும் தேவையும் இல்லை ஆதலால் நீ எனக்கு உன்னை வணங்கும்படியான அமைப்பையே எனக்கு கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கிறேன் மீண்டும் என்ன சொன்ன மாதிரியே கேட்கிறார் ரொம்ப அருமையா இதெல்லாம் அவருடைய அந்த திருவுள்ளம் என்ன மணிவாசருடைய திருவுள்ளம் இதெல்லாம் தெரியுது நினைப்பதாக சிந்தை சொல்லும் எல்லையே ஏயவாக்கினால் நீ திணைத்தனையும் ஆவதில்லை சொல்லலாவ கேட்பவியும் அனைத்துலகும் ஆய நின்னை ஐம்புலன்கள் காண்கிறா ஏனைத்தனைத்ததை புறத்ததெந்தை பாத எய்தவி நினைப்பதாக சிந்தை சொல்லும் எல்லை இல்ல இந்த நினைப்பு என்ன சிந்தனை என்ன பண்ணணும்னு கேட்டா சிந்தை வந்து என்னென்ன ஒன்னு நினைத்துக் கொண்டே இருக்கும் சித்தம் அதுதான் செய்ய முடியும் சிந்தித்துக் கொண்டிருக்கும் ஏய வாக்கினால் நினைத்தனையும் ஆவதில்லை ஆனா இப்படி சித்தமானது வந்து பெருமானையே என்ன சிந்தித்துட்டு இருந்ததுன்னா வாயினால ஒன்னும் பேசக்கூட வேண்டியதில்லை என்ன பேச்சு இருக்குது மனம் அப்படியே சிந்தித்தபடியே இருந்து விட்டதானால் இந்த வாய் ஒன்றும் பேசக்கூட வேண்டியதில்லை அதனாலதான் உரை இறந்தால் உண்ணும் உணர்விறந்தால் மாயை திரையிறந்தால் காண்கின்ற தேவை யார் பாட்டு இது தருமபுராதீனத்தினுடைய குருஞான சம்பந்தருடைய பாட்டு முதல்வர் ஆண்டவன் எப்ப சுவாமி காணலானார் உரை இறந்தால் முதல்ல பேச்சு நிக்கணும் உண்ணும் உணர்வு இறந்தால் நினைக்கிற உணர்ச்சியும் தன் எல்லைக்கு மேல உணர்ச்சி அப்படியே நின்று மாயை திரை இறந்தால் இந்த உலக வாழ்வு மற்றதெல்லாம் நினைக்கிறோமே இந்த மாயை ஆகிய திரையும் அப்படியே நீக்கப்படணும் அப்படி இருந்தால் காண்கின்ற தேவை அப்படி இருந்தாலப்பா ஆண்டவனை காணலாம் அது எல்லாமே வரை பெருக வாசிப்பதும் நான் அப்படி அதை படித்தேன் இதை படித்தேன்னு சொல்றதும் வாயால் வாழ்த்துவதும் நான்லாம் வந்து தேவார பாராயணம் பண்ணும்னு சொன்னா காலையில ஆறு மணிக்கு தொடங்கினா மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு தான் நிறுத்துறது என்று சொல்றானே அப்படி வாழ்த்துவதும் வரை பெருக வாசிப்பதும் வாயால் வாழ்த்துவதும் சுவாமி நான் காலையில சிவ வழிபாடு எடுத்துக்கிட்டேன்னு சொன்ன சரியா அஞ்சுக்கு எடுத்தா எனக்கு பத்துக்கு தான் முடியுது சுவாமி ஆச்சரியம் முடியினாரு வாரை பெருக வாசிப்பதும் வாயால் வாழ்த்துவதும் பூசிப்பதும் சுத்த பொய் யாரு குரியான சம்பந்தம் தருமபுர ஆதி முதல் அவர்தான் அதனால எப்ப ஆண்டவனை காணலாம் உரை இறந்தால் பேச்சை விட பேச்சு பிடிச்ச டேஷ் வேட்டைக்கு உதவாது அப்படிதானே என்ன அது பேச்சு பிடிச்சது ஏன்னு தெரியாதுங்கிறீங்க பேச்சு பிடிச்ச நாய் வேட்டைக்கு உதவாதுன்னு பேர் இல்லை அதே மாதிரி குலைக்கிற நாய் கடிக்காது அதனால இது பேசுற வரைக்கும் பேசிட்டே தான் இருக்கும் நின்னாதான் அங்க அது வரைக்கும் வெறும் பேச்சு தான் அதனால உரை இறந் உரைனா வாயிலிருந்து வர்ற வாக்கு உரை இறந்தால் உண்ணும் உணர்விறந்தால் மாயை திரை இறந்தால் இதெல்லாம் நீக்கினா காண்கின்ற தேவை அப்படி பார்க்க வேண்டிய ஆண்டவனை போய் வரை பெருக வாசிப்பதும் வாய்ச்சிக்கிட்டே இருக்கிறேன்னு சொல்லி வாயால் வாழ்த்துவதும் பூசிப்பதும் சுத்த பொய் சிவ சிவ சிவபோசாரம் அதுக்காக நாளைக்கெல்லாம் பூஜை நடத்திடக்கூடாது <laughs> நமக்கல்ல இதெல்லாம் இன்னும் அங்க போகணும் நம்ம இப்ப இங்கதான் இப்பதான் இப்படி இப்படி ஏரியாவுக்கு முதல் படி வச்சிருக்கோம்னு வச்சுங்களேன் முதல் படி வச்சிருக்கணும்னு நினைக்கலாம் ஏன்னா தலை இதோ ஆண்டவன் செயல்ல வச்சிருக்கோம் அவன் எவ்வளவோ படி இருக்குது ஆயிரத்தி எட்டு படிங்கிற மாதிரி படி இருக்குது அதெல்லாம் ஏறி மேலே போகணும் அதனால பாத்தீங்களா சார் இந்த பாட்டுக்கு ஏற்பதான் நான் அதெல்லாம் கோயிலுக்கு போறது இல்லையே நினைக்கிறதும் இல்லை அதனால இப்ப எந்த நூலும் வாசிக்கிறதும் இல்ல உங்க திருமுறையெல்லாம் படிக்கிறது இல்ல ஏன் வாசிப்பதும் சுத்த பொய் அப்படின்னு ஆலோசனை அதனால பெருமானை எந்த நிலையில் நின்று முடிவில் காண வேண்டும் என்பதை நம் பயிற்சியை சொல்றாரு நம்ம நம்முடைய எல்லை அது இங்கே போகணும் ஆனா அதுக்கு அடிப்படை இதெல்லாம் தெரியணும் நீங்க நம்முடைய எல்லையை டாக்டரேட் எடுக்கணும் தான் சொல்றீங்க டாக்டரேட் எடுக்கணும்னு சொன்னா நம்ம வந்து எலிமெண்ட்ரி ஸ்கூல் படிச்சு ஹைஸ்கூல் படிச்சு காலேஜ் படிச்சு எல்லாம் போகணும் ஆஹா நாம் பெற வேண்டிய டாக்டரேட் இது எல்லாம் எனக்கு கிண்டர் கார்டன் தேவையில்லை எனக்கு இந்த எலிமெண்ட்ரி ஸ்கூல் தேவையில்லைன்னா இதுல இருந்தானே வந்து அவனு நீ அப்புறம் திடீர் நேரம் நீ வந்துவியா டாக்டரேட்டுக்கு அதனால அது அது என்ன சொல்றாங்க இதனால மட்டும் நின்று விடாதே அந்த முடிவில் சென்று காண்போம் பெருமானி அது வரைக்கும் அது சிவபோசாரம் ரொம்ப அருமையான பல பாட்டு நினைப்பதாக சிந்தை செல்லும் எல்லையே வாக்கினால் திணைத்தனையும் ஆவதில்லை அதுதான் சொன்னேன் இப்ப சிந்தை செல்லுகின்ற அளவுக்கு வந்து நம்முடைய உணர்ச்சி வந்து விட்டதானால் வாயினால பேச வேண்டியதில்லை அதான் அந்த உரையிறந்தால் உண்ணும் உணர்வு இறந்தாலுங்கிற பாட்டுக்கு வந்தோம் அதனால இவ்வளவு நேரம் அல்லவா சொல்லலாவ கேட்பவே அனைத்து உலகும் ஆய நின்னை ஐம்புலன்கள் காண்கிலா அனைத்தது புறத்த எந்த பாதமே எழுதவே பெருமானே இந்த ஐம்புலன்களால் அறிய முடியாத உன்னை நீ தருகின்ற உணர்வினால்தான் அறிய முடியும் அப்படி அறிந்து எந்த பாதம் எய்தது எப்பொழுதுப்பா உன்னை திருவடிக்கு வருவதுனர் எய்தலாவதென்று நின்ன எம்பிரான் யுவஞ்ச நேர்க்கு மற்றொரு மற்றொருண்மையின்மையின் இந்த ஆன்மாவுக்கு ஒரே ஒரு கரையேறுகின்ற இடம் இருக்குமானால் அதனுடைய திருவடி சார்கள் தான் அதுல ஒண்ணும் இல்லை பிறப்பென்னும் பேதனை நீங்க சிறப்பென்னும் செம்பொருள் காண்பது அறிவு திருவள்ளுவர் ஆகவே உன்னுடைய திருவடி அடைவதுதான் உண்மையான அறிவு அப்படி இருக்கும்போது பைதலாவதென்று பாதுகாத்திறங்கு பாவியேற்கு ஈதலாது நின்கனே என் நின்கனொன்றும் வண்ணம் இல்லை ஈசனி அப்படி இருப்பதனால உன்னை தவிர எனக்கு வேறு பற்றும் இல்லை உன்னை அடைவதுதான் இந்த ஆன்மாவுக்கு உறுதியாய பயனும் கூட அந்த பயனை நீதான் எனக்கு அருள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார் ஈசனே நீ அல்லதில்லை இங்கும் அங்கும் என்பதும் பேசினோன் பேதமின்மை பேதையே நீ எம்பிரான் ஈசனே நீ அல்லது இல்லை இங்கும் அங்கும் என்பது என்பது ஆமா உன்னை ஒருவன் தவிர வேறு எவனும் இல்லை ஒருவன் என்னும் ஒருவன் காண்க ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று சொன்னமே அந்த ஒருவன் தான் அந்த ஒருவனாக இருக்கிற நீதான் இங்கும் அங்கும் எங்குமாக இருக்கின்ற பெருமான் பேசினேன் ஒரு பேதமின்மை பேதையே நினைம்பிரான் இதுல எனக்கு கொஞ்சம் கருத்து வேற்றுமையின்றி நான் சொன்னேன் நீசனேனை ஆண்டு கொண்ட நின்மலா ரொம்ப கீழா இருக்கிற என்னையும் நீ ஆண்டு கொண்டாய் நீ சொன்ன தாழ்ந்தவன் அர்த்தம் நின்மலா ஒரு நினைவலால் தேசனே ஓர் தேவர் உண்மை சிந்தியாது சிந்தையே ஆனா உன்னை தவிர வேற யாரையும் என்னுடைய சிந்தனையான சிந்திக்காது சிந்தை செய்கை கேள்வி வாக்கு ஐம்புலன்களால் முந்தையான காலம் நின்னை எய்திடாத முற்கனின் சிந்தை செய்கை கேள்வி வாக்கு சீரில் ஐம்புலன்களால் முந்தையான முந்தையான காலம் எய்தி என்னுடைய சிந்தையோ செய்கையோ அதன் பிறகு மற்ற வழிபாடோ எல்லாம் உண்கண்டு இருக்கணும் உன்னிடத்தில் இருக்கணும் ஐந்து பேரறிவும் கண்களே கொள்ள அளப்பெறும் கரணங்கள் நான்கும் சிந்தையாக குணமொரு மூன்றும் திருந்து சாத்துவிகமேயாக இந்துவாழ் சரையான் ஆடுமானந்த எல்லையில் தனிப்பெரும் கூத்தில் வந்த பேரின்பம் எப்ப நடராஜாவை பார்த்தா எப்ப பேரின்பம் வரும் இது மாதிரி அமைப்பு வந்தான் ஐந்து பேரறிவும் கண்களே கொள்ளும் இந்த அஞ்சல மற்ற நாளும் இல்லாம வெறும் கண் மட்டுமே வேலை செய்யும் அகக்கருவிகள் அந்த நான்குல வெறும் சிந்தை மட்டுமே செய்யணும் மூன்று குணங்கள்ல சாத்தியம் மட்டுமே இருக்கு அப்படி உன்னை காண வேண்டிய நின்னை கண்டால் கண்ட இன்னைக்கு அப்படிலாம் காணுவது அத்தகைய அந்த பக்குவம் எல்லாம் வேண்டுமே சிந்த செய்க கேள்வி வாக்கு சீரலையும் புலன்களால் முந்தையான காலம் நின்னை எய்திடாத மூர்க்கனின் இது அவரை குறிக்கல நாம தான் அந்த மூர்க்கன் அல்லவா அவர் எல்லாருமையா புண்ணியம் செய்த பெரியவர் நம்முடைய கருத்துக்களை தாழ்மை தாழ்மையான உணர்வுகளை எல்லாம் தன்கனி ஏற்றிக் கொள்றாரே தவிர அவருக்கு அந்த மாதிரி உணர்வு இருந்தா பெருமான ஆட்கொள்வானா இல்லை அதனால அப்படிப்பட்ட மூர்க்கமாக இருக்கிறோம் வெந்தையா விழுந்திலேன் இதை நினைச்சா நம்ம என்னன்றா வெந்து விழுணும் கீழே அல்லவா வெந்தையா விழுந்திலேன் என் உள்ளம் வெள்ளி விண்டிலேன் எனக்கு மனசு கூட வெக்கம் அல்ல எந்த யாய நின்ன இன்னும் எய்தலுற்றிருப்பணி என்னைக்கு ஒன்னு எய்தலாம் என்றேதான் இருக்கிறேன் இருப்பு நெஞ்ச வஞ்சனேனை ஆண்டு கொண்ட நின்னதால் கருப்பு மட்டு வாய் மடுத்தனை கலந்து போகவும் இருப்பு நெஞ்ச வஞ்சனேனை பாத்தீங்களா இருப்பு நெஞ்சம்னர் நெஞ்ச கனகல்னர் அவர் யாரு அருணகிரிநாதர் இவரு இரும்பினால் செய்யப்பட்டதுனர் இரும்பினால் செய்யப்பட்ட நெஞ்சாம் பஞ்சனேனை ஆண்டு கொண்ட நின்னதால் கருப்பு மட்டு வாய் மடுத்தனை கலந்து போகவும் நீ ஆட்கொண்டாய் என்று முன்ன அந்த திருப்பெருந்துறையில் ஆட்கொண்டாயே அப்போ எனக்கு அப்படியே கருப்பஞ்சாராய் உள்ளமெல்லாம் இனித்து இனித்து இனித்து என்னுடைய உடம்பெல்லாம் இனித்தது இனித்தது அப்படி இருந்தது எப்போ ஆட்கொண்ட அந்த காலத்துல ஆனால் அப்போ வந்து போகவும் அப்படி இருந்த நீ என்னை விட்டு நீ பிரிந்து சென்று விட்டாய் அப்படி சென்று விட்ட என்ன செஞ்சிருக்கணும் நெருப்பும் உண்டு யானும் உண்டு என்ன செஞ்சிருக்கணும் அந்த ஆன்மானா உடனே நெருப்பை வளர்த்திருக்கணும் அதுல விழுந்திருக்கணும் ஆனா நெருப்பும் இருக்குது ஆனா நானும் இருக்கிறேன் விடலியப்பா விடலிய விழுந்தாலவா எனக்கு தேவை இல்லை நெருப்பும் உண்டு யானும் உண்டு ரெண்டு இருக்கே தவிர அதில் நான் விடல இருந்த இருந்ததுண்டா ஐயனும் ஆனா இங்க வீணான்னு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஏதோ மனுஷனா பேரா எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் விருப்பும் உண்டு நின்கன் என்கன் என்பதொன்று என்பதென்ன விச்சையே ஆனா உடம்பு மனசு என்ன சொல்லுது உன்னிடத்துல ரொம்ப அன்பா இருக்கிறேன் அன்பா இருக்கிறேன்னு சொல்லுது ஆனா இல்லையப்பா எப்ப அந்த அன்பு இன்றி என்னை நம்மை ஆட்கொண்ட பெருமான் அப்படியே கரும்பாக தித்தித்து கொஞ்சம் நம்ம விட்டு நீங்க நானும் அன்னைக்கே என்ன பண்ணிருக்கணும் நெருப்பு உண்டு யானும் உண்டு எனவே விழுந்திருக்கணும் செய்யலியே என்று சொல்லி அந்த பிரிவாற்றாமை சொன்ன பாருங்க திருவாசகம் முழுதும் என்ன சொல்லுகிறது இரண்டு ஒன்று பிரிவாற்றாமை இன்னொன்றது நன்றி உணர்வு அது நிச்சயம் அதுக்கு மேல ஒன்று அந்த பெருமானை பிரிந்து இருக்க முடியாமை அல்லது அவ்வளவு பெரிய பெருமான் இவ்வளவு சிறியனை ஆட்கொண்டானே இந்த நன்றி உணர்வு இந்த இரண்டினுடைய கூட்டுதான் திருவாசகம் சொல்லிட்டோம் ஆதலால் இங்க எப்படி இன்னைக்கு பூரா இந்த நான் பிரிவாற்றாமை என்று சொல்லலாம் அந்த மாதிரி இருக்கிற நின்கன் என்கண் என்பதென்ன விச்சையே என்று சொன்னார் இனிமே ஆனந்த பரவசம் பிச்சு கேடு பொய்க்காகாதின்று இங்கே வைத்தாய் பெருமான் வந்து ஆட்கொண்டவர் ஏயா வந்து இங்க வச்சுட்டு போனார்னார் ரொம்ப நாள் யோசிச்சு பார்த்தார் ஒரு நாள் அப்படி உட்கார்ந்தவர் திடீர்னு ஆ அப்படின்னு உதறினார் என்ன சாமி என்ன வந்து <laughs> ரொம்ப நாள ஒரு சிந்தனை இன்னைக்கு தான் எனக்கு தெரிஞ்சது என்ன சிந்தனை என்ன அடியனை பற்றியதுதான் பிறரை பற்றியதல்ல என்ன சாமியை பற்றியினர் திருப்பெருந்துறையில குருநாதனாக ஆட்கொண்டார் அடியனை மட்டும் விட்டுட்டார் மற்ற எல்லா அடியவரையும் அழைச்சிட்டு போனார் எதனால அடியனை விடணும் அவர் மேல குறை கிடையாது அது குறைவிலா நிறைவு கோதிலா அமுது அதனால அது இருக்காரு என்ன நான் ரொம்ப நாளாக என்ன விட்டுட்டா என்னங்க இன்னைக்கு தான் எனக்கு இப்போ தோணிச்சது என்னங்க இந்த உலகத்தில் பொய் மெய்ன்னு ரெண்டு இருக்குது பொய்ங்கிற ஒன்றுக்கு ஒரு விதை வேணும்னா அது யார் அது அடியன்தான் அடியன்தான் என்ன நீ ஆட்கொண்டுட்டாருன்னு வச்சுங்க இந்த உலகத்துல பொய்யுங்கிற ஒன்னே இல்லாம போயிடும் அடாடாடா விதைய போய் அவனாலும் திப்பானான்னு சொல்லிட்டு விதைய விட்டுட்டாரு நம்ம இப்ப விட விதை நெல் நம்ம சாப்பிட மாட்டோம்ல விதை நெல்லு விதைக்காக வச்சிருந்தோம்னா நல்லா பொறுக்கி கிரிக்கி எடுத்து அது என்ன அது வயல்ல வரதுதான் இருக்கும் அந்த விதநெல்னா அது அப்படித்தான் வந்து சாப்பிட வைக்க மாட்டோம் ஏன்னா அது அப்படி போயிருக்கு அது போல இந்த உலகத்துல பொய்யங்கிற ஒண்ணு இருக்கணும்னா அரியன் இருக்கணும் ஏன் பொய்யே வடிவா இருக்கணும் அதனாலதான் ஆண்டவன் என்ன பண்ணான்னு கேட்டா இந்த பயல அழைச்சிட்டு போனோம்னா பொய்யுங்கிறது நாட்டில் இல்லாம போடும் எனவே அதுக்குரிய விதை வேணும் நீ இங்க எர்றா திருப்பரந்துறையிலன்னு சொல்லிட்டாரு ஆஹ் இன்னைக்குதான் ஐயா புரிஞ்சுக்கிங்க விச்சு விதைன்னு அர்த்தம் எதற்கு வித்து கேடு பொய்க்கு பொய்க்குன்னு ஒரு விதை இருந்து அந்த விதையானது கெட்டு போச்சுன்னு சொன்ன இனி பொய்யுங்கிற உலகத்தில் இல்லாம போடும் அதனால இங்கு என்னை வைத்தாய் என்னை வச்சதுக்கே காரணம் அதான் பண்ண ஏன் நான் யாருன்னா பொய்மையே பெருக்கி அங்க புண்ணும் பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புலையனேன் தனக்கு செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே அதனால் இந்த பொய் என்ற ஒன்றிற்கு விதையில்லாமல் போயிடும்பதற்காகத்தான் பெருமான் அத்தனை அடிவரையும் அவங்களாம் நல்ல மெய்மையே வடிவானவர்கள் அவங்க மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றார் அப்படி போட்டாங்க நான் இங்க எப்படி இருக்கிறேன் எனவே பொய்க்கு விதைதான் அடியேன் பாவம் இப்படி எல்லாம் சொல்ல முடியுமா விச்சைக்கேடு பொய்க்கு ஆகாதென்று இங்கு என வைத்தாய் ஆனா மற்றவங்கெல்லாம் நீ இச்சை காணார் எல்லாரும் வந்து தாழ் சேர்ந்தார் அது என்னன்னு கேட்டா இவரோட ஒரு ஒரு ஒரு துணைக்கு ஒரு இன்னொரு ரெண்டு பேர் ஒருத்தராக இருந்தா கூட இவ்வளவு வருத்தப்பட மாட்டவர் முன்னே சொல்லியிருக்கிறேன் ஃபெயில் லிஸ்ட்ல ஒரு நாலஞ்சு பேர் இருந்தா கவலைப்பட மாட்டான் ஒரே ஒரு பையன் தான் ஃபெயில் லிஸ்ட்ல இருந்தா வச்சுங்க எல்லாம் பாஸ் பண்ணா கவலைப்படுவாங்க ஏன்னு கேட்டா பாருங்க சார் ஏப்பா உங்க கிளாஸ்ல எத்தனை பேர் நாற்பது பேர் அது எல்லாம் முப்பத்தொன்பது பேரும் பாஸ் ஆனாங்க ஏண்டா முப்பத்தொன்பது பேரும் யார் ஃபெயில் நான் தான் ஃபெயில் ஆன வருத்தப்படுவோம் நீங்க ஒண்ணுங்கிற ரிசல்ட் அஞ்சு பர்சன்ட் தான் இருக்கு அஞ்சு பேர் தான் பாஸ் முப்பத்தஞ்சு பேர் ஃபெயில் வச்சுங்க ஜிம்முன்னு போலாம் ஏன் ஒரு முப்பத்தஞ்சுல நான் ஒரு ஆளியா அது மைனாரிட்டி அஞ்சு பர்சன்ட்ல ஒருத்தன் ஏன் அவன் பாஸ் ஆனா அஞ்சு பர்சன்ட்ல ஒருத்தன் முப்பத்தஞ்சுல ஒருவன் இது மாதிரி இந்த மாதிரி ஒரு தோல்வி பெற்றதுல தன்னோடு ஒத்தார் யாரும் இருந்தால் கூட கொஞ்சம் ஆறுதல் ஆறுதல் இல்லைங்களா ஆனால் இங்கே நீ நிச்சை காணார் எல்லாரும் வந்தும் தாழ் சேர்ந்தார் பெருமானி உன்னுடைய அருளுக்கு பாத்திரமாக அன்புடையவர்களாக இருந்து அத்தனை அறிவர்களும் உன்னோடு சேர்ந்துட்டாங்க அதனால நான் ஒருவன் தான் தங்கிட்டேன் அச்சத்தாலே ஆழ்ந்திடுகின்றேன் எப்படி சுவாமி தன்னந்தனியா இருப்பேன் அச்சத்தாலே ஆழ்ந்திடுகின்றேன் ஆரூர் எம் பிச்சை தேவா பாருங்க திடீர்னு திருவாரூர் ஞாபகம் வருது இருந்த மாதிரி இப்ப இருந்து பாடுறது அவருக்கு அப்படியே எப்படியோ ஒண்ணு வருதுங்க அது எல்லாருக்குமே வந்திருக்கு நாவுக்கரசர் ஞானசந்தர் எல்லாருமே அந்த மாதிரி ஒரு ஒரு ஒரு திரு ஒரு ஒரு திருப்பதியிலிருந்து பாடும்போது எப்படியோ ஒரு அது அவங்களுடைய நினைவு திருவுள்ளம் நம்ம அது என்னதுன்னு சொல்ல முடியாது அதனால ஆரூரியம் பிச்சைத்தா பிச்சை தேவா என் நான் செய்கிறேன் பேசாயே நான் என்ன செய்வோம்ப்பா சொல் அதனால் இந்த பொய்க்கு விதையாக இருக்கிற அடியேனை மட்டும் விட்டுவிட்டு நீ மற்றவர்களை ஆண்டார் அப்படி ஆனால் எல்லாரும் உன்னை தேர்ந்து நான் மட்டும் இருப்பது எனக்கு அச்சமாக இருக்கிறது என்று சொல்லி இப்படி எல்லாம் பெருமானத்தில் விண்ணப்பிக்கிறார் பேசப்பட்டேன் நின் அடியாரில் திருநீரே பூசப்பட்டேன் பூதலரால் உன் அடியான் என்று ஏசப்பட்டேன் பேசப்பட்டேன் நின் அடியாரில் நான் முதல்ல மாண்புமிகு அமைச்சர் அமைச்சர் பட்டியலில் தான் என் பேர் இருந்தது அப்புறம்தான் திருப்பெருந்துறையில வந்து நீ ஆட்கொண்ட பிறகு என்னுடைய அடியார் பட்டியல்ல இந்த பேர் வந்தது எது என் அடியாருள் பேசப்பட்டு சரி அப்படி பேசப்பட்டதுனால என்னாச்சு கொஞ்ச நாள் போன பிறகு உன் அடியான் என்று ஏசப்பட்டேன் பாருங்க கொஞ்ச நாள் பிற பிறகு எல்லாரும் ஏசினாங்களாம் என்ன என்ன ஏசிருப்பாங்கிறீங்க ஆரியா மாண்புமிகு அமைச்சரா இருந்தார் நல்ல பதவி அரசனும் ரொம்ப அன்பா வச்சிருந்தார் இவரை கேட்டுதான் எல்லாமே செய்வார் ஏதேனும் ஒரு ஒரு திட்டமோ ஒட்டவ செய்யணும்னு சொன்னா ஏய் முதல்ல மணிவாசகரை கூப்பிடப்பா திருவாத ஊர்ற என்ன இப்படி நீங்க செய்தா சரியில்லைன்னு அப்படி வச்சிருந்தாருப்ப விட்டு தொலைச்சு விட்டு இது பாரு இங்கே இங்கேயும் அலையுது நெத்திய பாரு ஊர்ல இருக்கிற சாம்பிளையே கொட்டி வச்சிருக்குது பாவம் திருநீரே பூசப்பட்டேன் அப்படி இருந்தாலும் கொஞ்ச நாள் என்னன்னா எல்லாராலும் ஏசப்பட்டு ஏசப்பட்டு என்ன கிடைச்சது அதனால இந்த ஏச்சுன்னு சொல்லலாம் அல்லது இன்னொரு ஏச்சு இது குதிரைன்னு சொல்லிட்டு அன்னைக்கு வரும் நாளைக்கு வரும் அவனி மூலம் வரும்னு சொல்லணும் முதல்ல கொஞ்ச நாள் என்னன்னு கேட்டீங்கன்னா ஏன் அவர் அந்த மாதிரி ஒரு கால் குதிரை போகலாம் ஒன்றும் இங்கேயும் கிடைக்கல போல் இருக்கு அதெல்லாம் பேர் கை வைக்க மாட்டார் பணத்தை உரம் எடுக்க மாட்டார் மனுஷன் நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லியிருந்தான் கொஞ்ச நாள் என்ன போக போனோன்னு துன்னியாட எல்லாம் சில்ற அதுக்குன்னு பாருங்க இருபதாம் நூற்றாண்டு மாதிரின்னு வச்சுக்கேன் அப்படின்னு நம்ம நூற்றாண்டு எடுத்து காட்டுறாங்க என்னத்தை இப்படி காட்டுறாங்க பாவம் எல்லாம் இருபதாம் நூற்றாண்டு மாதிரிப்பா ஏ அப்படி சொல்லாதடா சுத்தமான கை அப்படின்னு எல்லாம் சுத்தமான நான் புது எங்க போச்சப்பா இந்த இன்னைக்கு வருது நாளைக்கு வருதுங்கிற ஆவணி மூலத்தன்னைக்கு வருதுன்னு சொல்லியிருக்காரு அன்னைக்கு வருதோ வெளியோ தெரியல இல்லை ஏதோ என் என் மனசுல படுதப்பா உன் மனசோட வச்சுக்க மனுஷன் ஏதோ கையாடி இருக்கிறார் கையாடி இருக்கிறார் சும்மா இல்லாட்டி பாண்டியன் வந்து எப்படி அன்பா வச்சிருந்தான் பார்த்தீங்களா இப்ப சல்லு புண்ணு உள்ளாரம் இல்ல தெரியல இப்படி அடியானந்து ஏசப்பட்டேன் இனி படுகின்றது அமையாதால் நல்ல வேலை வெளியில தினமலர்ல வரல எது அது நீ டீக்கடை டீக்கடையில் அடிபடலாம் இல்லைங்களா அடிச்சேன்னா என்னவே அப்படின்னு ஆரம்பிச்சேன் நல்ல வேலை என்னவேன்னு இன்னும் வரல அதனால இனிப்படு இனிப்படுகின்றது அமையாதால் அதனால் பெருமானி ஆசைப்பட்டேன் எதற்கு ஆட்பட்டேன் உன் அடியேனே ஆசைப்பட்டேன் ஆட்பட்டேன் உன் அடியானாக அடிவனாக இருக்க ஆசைப்படுகிறேன் உனக்கு அது மாதிரி இப்படி தொண்டு செய்யவும் நான் தயாராக இருக்கிறேன்ப்பா என்னை ஏற்றுக்கொள் என்று சொன்னது அடியேன் அல்லேன் கொல்லோ தான் என ஆட்கொண்டிலை கொள்ளோ பலவாறாக வருந்திறார் பாவம் ஏன் சாமி ஒரு கால் நான் தான் அடியனுடைய பக்குவத்தில் இல்லையோ இல்லைன்னா என்ன மட்டும் விட்டுருக்க வேண்டியதுக்கால அப்ப அடியாரலுக்குரிய இலக்கணம் என்னன்னு கேட்டா அந்த இலக்கணத்துல நான் இல்லை போல அதனாலதான் சிந்திக்கிறேன் நான் ஏன் ஃபெயிலா போனேன் நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது பேர் பாஸ் பண்ணும் போதுன்னா நான் அவ்வளவு கீழே வாங்கியிருக்கேன்னு தெரியுது மார்க் நீங்க எங்க புத்தி எங்களை விட்டு போகுது பார்த்தீங்களா இவ்வளவு ஆண்டாயும் மூணு மார்க் நாலு மார்க் வாங்கியிருப்பேன் சிங்கிள் டிஜிட்டு அதனால கூட குறிப்பிடாது ஒரு இருபத்தெட்டு இருபத்தொம்பது வாங்கினாலும் ஏதோ நாலு மார்க் கூட்டி விட்டு முப்பத்தஞ்சுன்னு கரையத்து சொல்லலாம் ரெண்டு மூணு வாங்கினான்னா என்ன பண்றது அதனால விட்டுட்டார் அதனால அடியேன் அல்லேன் கொல்லோ நான் ஒரு கால் அடிமைத்திறத்துல எனக்கு தகுதி இல்லாதவனா இருந்து நான் அப்படி இல்லாம இருக்கணும் அல்லது தான் என ஆட்கொண்டிலை கொல்லோ ஏப்பா அல்லது சுவாமி வந்து ஏதோ கையை எப்படி காட்டினார் இது பண்ணார் நாம அதை நினைச்சுக்கிட்டு ஓய் ஆண்டவன் நம்ம ஆட்கொண்டா நினைச்சுக்கிட்டோமோ அப்ப நீங்க உண்மையை ஆட்கொள்ளலையோ ஒன்றும் அடியன் தான் சரியான அடியவன் இல்லையோ அல்லது நீங்க சரியா இல்லையான்னு கேட்கல நீங்க உண்மையா அவங்க ஆட்சி அந்த ஆட்கொள்வதற்குரிய தகுதி எனக்கு இல்லாம இருந்து சும்மா அவங்க இதுன்னு சாதாரண போய் கைகாட்டிருப்பாங்க என்னை பார்த்து கையாட்டிட்டு போறார் யாரா வாஜ்பாய் அப்படின்னு மக்கு பேல ஒன்ன பார்த்தார் அவர் பொதுவா அப்படி கையாச்சாரா நீங்க ஒண்ணு நீங்க ஒண்ணு சார் என்ன பார்த்து இப்படின்னாருன்னா பின்ன என்ன போ டெல்லிக்கு அது மாதிரி தான் என்னை ஆட்கொண்டிலை உள்ளோ அடியாரான் ஏன் அப்படி நினைக்கிறீங்கன்னாரு ரொம்ப பாவம் அடியாரானார் எல்லாரும் வந்து தாழ் சேர்ந்தா அதுக்கெல்லாம் ஒரே என்ன சொல்றது அடியார் அடியார் எல்லாரும் எல்லாருங்க வேண்டாம் அடியாரானார் எல்லாரும் வந்துண்டால் சேர்ந்தார் ஏன்னா ஒண்ணு நான் அடியவனா இருந்தா வந்திருப்பேன் அல்லது நீ என்ன ஆட்கொண்டிருந்திருந்தனா நிச்சயமா நான் வந்திருப்பேன் நானும் அடியவன் அல்ல போல இருக்கு நீயே ஆட்கொள்ளவில்லை போல இருக்கு அதனாலதான் நான் பாருங்க எல்லா அடியாரும் போயிட்டாங்களே எங்கயா இருக்காங்க எல்லாம் கையில பாவம் நேரத்துல எப்படி இருப்பாங்க சிரிப்பார் கழிப்பார் தேனிப்பார் திரண்டு திரண்டு உன் மெய்வார்த்தை விரிப்பார் மெச்சுவார் அடாடால் நான் இங்கே இப்படி இருக்கிறேன் அதனால் எனவே என்ன பிழைன்னா இந்த பிழைதான் எது செடி சேர் உடலம் இது நீக்க மாட்டேன் செடினா குற்றம் குற்றம் பொருந்திய இந்த உடலை நான் நீக்குவதற்கு ஆயத்தமா இல்லை ஆதலால் எங்கள் சிவலோக கடியேன் உன்னை கண்ணார காணுமாறு காணீனி அப்படிப்பட்ட நான் கீழ்மையை உடையவனாக இருந்தாலும் உன்னை வந்து கண்ணார காணுமாறு எனக்கு அருள் செய்யக்கூடாதாப்பா எங்கே கையிலையில் எனக்கு அழைத்து கொண்டு சென்று காட்டக்கூடாதா என்று விண்ணப்பிக்கிறார் காணுமாறு காணேன் உன்னை அன்னால் கண்டேனும் பானே பேசி எந்தன்னை படுத்ததென்ன பரஞ்சோதி காணுமாறு காணேன் உன்னை நானும் எப்படி உன்